திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவொற்றியூர் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் செற்று களிற்றுரி கொள்கின்ற ஞான்று செருவெண் கொம்பொன்றிற்று கிடந்தது போலும் இளம்பிரை பாம்புதனை சுற்றி கிடந்து கிம்புரி போலச் சுடுருமைக்கும் நெற்றிக்கண் மற்றதென் முத்துக்குமால் ஒற்றியூரனுக்கே சொல்ல கருதியதொன்றுண்டு கேட்கிற்தொண்டாயடைந்தார் அல்லற்பட கண்ட பின்னன் கொடுத்தி அலை கொள் முன்னீர் மல்லற்றிசை சங்கனித்திலம் கொண்டு வம்பக்கரைக்கே ஒல்லை திரை குணர்ந்தெற்றொற்றியூரு உரையுத்தமனே பறவை வருதிரை நீர் கங்கை பாய்ந்துக்கபல் சடைமேல் அறவமணி தரு கொன்றை இளந்திங்கச்சூடியதோர் சூடியதோர் குறவ நறுமலர் கோங்கமணிந்து குலாய சென்னி உறவு திரை கொணர்ந்த சொற்றியூருரை உத்தமனே தானகங்காடரங்காக உடையது தன்னடைந்தார் ஊனகனாருமுடை தலையிற் பலி கொள்வதுந்தான் தேனகனாரும் திருவொற்றியூரை வாரவர்த்தான் தானகமே வந்து போனகம் வேண்டி உழிர்த்தவரே வேலை கடல் நஞ்சமுண்டு வெள்ளேற்றொடும் வீற்றிருந்த மாலை சடையார் குறைவிடமாவது வாரி குன்றா ஆலை கரும்பொடு சென்னர் கழனியருகணைந்த சோலை திருவொற்றியூரை போதும் தொழுமின்களே புற்றினில் வாழும் அரவுக்கும் திங்கட்கும் கங்கை என்னும் சிற்றிடையாட்கும் செறிதரு கண்ணிக்கோ சேர்விடமாம் பெற்றுடையான் பெரும் பேச்சுடையான் பிரியாதனையாள் விற்றுடையான் ஒற்றியூருடையான் தன் பிரிச்சடையே இன்றரை கண்ணுடையாரெங்குமில்லை இமயமென்னும் குன்றரை கண்ணன் குலமகட்பாவைக்கு கூறிட்ட நாள் அன்றை கண்ணும் கொடுத்துமையாளையும் பாகம் வைத்தன் ஒன்றை கண்ணன் கண்டீரொற்றியூருரை உத்தமனே சுற்றி வண்டியாழ் செய்யும் சோலையும் காவும் துதைத்திலங்கு பெற்றி கண்டால் மற்ற யாவரும் கொள்வர் பிறரிடை நீ ஒற்றி கொண்டாய் ஒற்றி ஊரையோ கைவிட்டுருமென்றெண்ணி பிற்றி கண்டாய் மற்றிது ஒப்பதில்லிடம் வேதியன சுற்றி கிடந்தொற்றியூரனென் சிந்தை பிரிவரியான் ஒற்றி திரிந்து நீ என்ன செய்தி உலகமெல்லாம் பற்றி திரி தந்து பல்லோடு நாம் திரிதந்து பல்லொடு நாமென்று கண்குழித்து என்ன செய்யுமே தீவினையே அங்கட்கடுக்கைக்க முல்லை புறவம் ஒருவல் செய்யும் பைங்கட்டலைக்குச் சுடலை களறி பருமணிஷேர் கங்கைக்கு வேலை அரவுக்கு புற்று கலை நிரம்ப திங்கட்கவானின் திருவொற்றியூரர் திருமுடியே தருக்கினவாளரக்கன்முடி பத்திரப்பாதன் தன்னால் ஒருக்கினவாரடியேனை பிறப்பருத்தாளவல்லான் நெருக்கினவானவர் தானவர் கூடி கடைந்த நஞ்சை பருக்கினவாரன் செய்கேன் ஒற்றியூருரை பண்டங்கனே சுவாமி படம்பக்கநாதர் அம்பாள் வடிவுடையம்மை திருச்சிற்றம்பலம்